அல்லாஹு தாலாவுடைய வீடாகிய காபாவுக்கு சென்று சவாப் செய்து மர்வாவு மர்வாவுக்கு தொங்கோட்டம் ஓடி துல்ஹஜி மாதம் எட்டாவது நாள் மினாவுக்கு சென்று அங்கு தரித்து ஒன்பதாவது நாள் அரபாவுக்கு சென்று அங்கே பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் மினா மினா மைதானத்தில் கிரிகைகளில் ஈடுபடுவதற்கு பேர்தான் ஹஜ் என்று சொல்லப்படும் இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அமல்கள்ல ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா பிரசங்கத்தில் சொன்னார்கள் யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே அது பொருளா அலைக்குமுல் ஹஜ் உங்கள் மீது ஹஜ் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜு எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் ஹஜ்ஜுடைய முக்கியமான கடமைகள் ஒன்று அல்லாஹு தாலாவுடைய வீடாகிய கபாவுக்கு செல்வது கபா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல கபா என்பது அல்லாஹு தாலாவுடைய வீடு பரிசுத்தமான குரான்ல அல்லாஹு சுபஹான உரிமையோடு சொல்லுகின்றான் கபா என்னுடைய வீடு இப்ராஹிம் அலஹிசலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலஹிசலாம் அந்த ரெண்டு பேரிடத்திலும் அல்லாஹு சுபஹான ஒரு உடன்படிக்கை செய்வான் என்ன உடன்படிக்கை தந்தையும் மகனும் சேர்ந்து என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யணும் அல்லாவுடைய வீட்டை துப்புரவு செய்வது ஊழியர்களுடைய வேலை வேலையை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா முக்கியமான ரெண்டு நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான் இப்ராஹிம் நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யணும் அது மட்டும் இல்ல முதல் முதல்ல இந்த பூமியில நிர்மாணிக்கப்பட்டது அமைக்கப்பட்டது அல்லாஹு தாலாவுடைய அந்த வீடுதான் பரிசுத்தமான குரான் அல்லாஹ் சொல்லுவார் மனிதர்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதலாவது வீடு அந்த காபத்துல்லா அந்த காபத்துல்லாவில அல்லாஹு சுபஹானுவத்தாலா பறக்கத்தை வச்சிருக்கிறார் அங்கு தொழுதாலும் பறக்கத்து தவா செய்தாலும் பறக்கத்து அங்க காசு இருந்தாலும் பறக்கத்து அங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் பறக்கத்து காபாவும் தான் காபாவோட சம்பந்தப்பட்ட அனைத்திலையும் அல்லாஹு சுபஹான பறக்க செஞ்சிருக்கிறான் பரிசுத்தமான குரால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்ன அவ்வள பைத்து அலின்னாஸ் லல்லதி பக்கத்த முபாரக்கன் அந்த பக்கால உள்ள மக்காவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது பக்கா மக்காவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது எப்படி மதீனாவுக்கு எஸ்ரிப் என்று சொல்லப்பட்டுச்சோ இதே மாதிரி மக்காவுக்கு பக்கா என்று சொல்லப்படும் பரிசுத்தமான குரான் அல்லாஹு சுபஹானஹுவ தாலா மக்கா என்ற வார்த்தையும் பாவித்திருக்கிறான் பக்கா என்ற வார்த்தையும் பாவித்திருக்கிறான் இன்ன அவ்வளவு பைத்தியுல் அலின்னாஸ் லல்லதி பக்கத்தை அந்த பக்காவில் இருக்கக்கூடிய அந்த வீடு முபாரகன் பறக்க செய்யப்பட்டது அருள் நிறைந்தது அங்க தொழுதாலும் பறக்கச்சு சவாப் செஞ்சாலும் பறக்கச்சு காப்பத்தோடு இருந்தாலும் பறக்கச்சு அது மட்டும் இல்ல எப்படி அல்லாஹாலாவுடைய வீடோ அது பறக்க செய்யப்பட்டதோ எல்லா மனிதர்களுக்கும் இல்ல அகிலத்தார்களுக்கும் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை வச்சிருக்கிறார் நேர்வழியை வச்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் உண்மையான எண்ணத்தோட உண்மையான தௌபாவோட அந்த காபாவுக்கு சென்று அங்க பார்த்து அங்க தவாப் செஞ்சு அங்க பிரார்த்தனைகளை ஈடுபட்டாருண்டா அது மட்டும் போதும் அவனோட வாழ்க்கை மாறுறதுக்கு அப்படி எத்தனையோ பேர்ற வாழ்க்கை மாறிருக்கு காபா பார்த்ததுக்கு பின்னாடி காரணம் அல்லாஹு தாலா அந்த காபாவை ஹிதாயத்துள்ளதாக இருக்கிறார் பரிசுத்தமான குரான சொல்லி காட்டுகிறார் அவ்வள முபாரகன் அகிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக நாங்கள் இந்த காபாவை ஆக்கியிருக்கிறோம் என்று அது மட்டுமில்ல அந்த காபாவை அல்லாஹு தாலா பாதுகாப்பு உள்ளதாக ஆக்கியிருக்கிறான் அமைதி ஆக்கி ஆக்கியிருக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள போனா அங்க பாதுகாப்பு அங்கு அமைதி எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அங்க வச்சு தண்டனை கொடுக்க முடியாது அந்த ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே தான் கொண்டு போய் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஏன் உள்ளுக்குள்ள பாதுகாப்பு இருக்கு ரஷிதமான குரான் அல்லா சொல்லி காட்டுவார் அமன் தகலஹு கான ஆமினா அமன் தகலஹு கான ஆமினா அந்த இந்த வீட்டுக்கு வந்தா யாராக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும் அவருக்கு அமைதி கிடைச்சிடும் அல்லாட வீடு ஹிதாயத்துள்ள வீடு பாதுகாப்புள்ள வீடு பரக்கல செய்யப்பட்ட வீடு முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட வீடு அது மாத்திரமல்ல அந்த வீட்டுக்கு யாரு போனாலும் உள்ளூர் வாசியாக இருக்கலாம் வெளியூர் வாசியாக இருக்கலாம் அனைவரும் சமம் அங்கே அரசன் ஆண்டி என்ற வித்தியாசம் இருக்காது அரபி அஜமி என்ற வித்தியாசம் இருக்காது படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இருக்காது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருக்காது உள்ளூர் வாசி வெளியூர் வாசி என்ற வித்தியாசம் இருக்காது அந்த வீட்டுக்கு போனா எல்லாரும் சமம் எல்லா அல்லா பரிசுத்தமான குரான் சொல்லி காட்டுறாங்க சவ பாத் என்ற வீட்டுக்கு வந்துட்டா உள்ளூர் வாசியாக இருக்கலாம் ஆக்கி பாத் வெளியூர் வாசியாக இருக்கலாம் அத்தனை பேரும் சவா சமம் என்ற வீட்டுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது என்ற கருத்தை அல்லா பரிசுத்தமான குரான் சொல்லி பார்த்தான் அது மட்டுமில்ல அந்த வீடு அது அல்ல எப்படி ஆக்கியிருக்கிறான்டா மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறாங்க மக்கள் திரும்பி திரும்பி செல்லக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறான் எத்தனை தரம் போனாலும் மனசு அமைதி பெறாது அந்த வீட்டுக்கு போகாம பரிசுத்தமான குரான் அல்ல இதை விளங்கப்படுத்துறாங்க அந்த வீட்டை அந்த கார்பாவை நான் எப்படி ஆக்கியிருக்கிறேன்டா மசாபத்தல் எல்லா மக்களுடைய ஒதுங்குதலம் அங்க போன ஒரு அமைதி அந்த காபா பார்த்தா ஒரு சந்தோஷம் அங்க காசு இருந்தா ஒரு மனசுக்கு அமைதி மசாபத்தல் இன்னார் மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக நான் ஆக்கியிருக்கிறேன் மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை பரிசுத்தமான குரான் எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க யாராவது அந்த வீட்டுக்கு அநியாயத்தை விரும்பினான் அந்த வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா அல்லாஹு தாலா தக்க தண்டனைய உலகத்திலையும் கொடுப்பான் ஆகத்திலையும் கொடுப்பான் பிரசித்தமான குரான் அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் யாராவது இந்த வீட்டில் அநியாயம் செய்ய விரும்பினா நாங்க என்ன செய்வோம் யாராவது என்னுடைய வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா பசாத உண்டு பண்ண விரும்பினா நுபிகுமின் அதாபின் அலீன் கடினமான தண்டனையை நான் ருசிக்க செய்வேன் என்று அல்லாஹு தாலா எச்சரித்திருக்கிறார் அந்த காபாவை படிப்பதற்காக வேண்டி அப்ரஹா என்று சொல்லக்கூடியவன் ஏமன் இருந்து யான படைகளோடு வருகின்றான் பெரிய வட்டாளத்தோடு வருகின்றான் என்ன நடந்துச்சு எங்களுக்கெல்லாம் பாரமான சூரா அலந்தரக்கை சூரா அல்லாஹு தாலா அந்த அப்ரஹாவையும் அப்ரஹாவுடைய அனைத்து படைகளையும் பறவைகளை கொண்டு அழித்தான் கூட்டம் கூட்டமாக பறவைகள் அனுப்பினான் ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு பறவையும் மூன்று கற்களை சுமந்து கொண்டு வந்தன சொண்டுல ஒரு கல்லு அதோட இரண்டு கால்கள்ல இரண்டு கற்கள் எப்படி குண்டுகள் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை விட அதை விட பெரிய சேதத்தை இந்த கற்கள் ஏற்படுத்தின பரிசுத்தமான குரான் அல்லாஹால விளங்கப்படுத்துறான் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا ابابيل தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சுஜீல் பஜாலகும் காசின் மாக்கூல் அந்த யானை படைக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அல்லாஹத்துல என்ன செஞ்சான் கலந்தர கைஃப அரபுக்கு வெஸ்தாபித்தீல் அல்லது அல் கைதஹும் ஃபீ தலீல் அவரோட சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிச்சான் அந்த இலக்கை தவற வைத்தான் அவரோட இலக்கு இருந்துச்சு அவரோட குறிக்கோள் இருந்துச்சு காதாவை பிடிக்கணும் பிடிச்சு காதாவை கொண்டோல்ல கொண்டு வந்து அதை அழிச்சு நாசமாக்கணும் என்று யார் அழிக்க வந்தாங்களோ அவர்கள் அல்ல அழித்தாங்க எப்படி ஆக்கி அல்லாஹால பார்சல் அலையும் பயிரன் அபாபீல் பறவைகள் அனுப்பினான் அபாபீல் என்ற கூட்டம் கூட்டமாக பறவைகள் அல்லாஹால அனுப்பினான் தர்மீஹின் கற்களை போட்டு சாப்பிடப்பட்ட வைக்கலை போல அந்த கூட்டத்தினர் அல்லாஹ் ஆக்கி விட்டான் என்று பரிசுத்தமான குரான் அல்லாஹால விளங்கப்படுத்துறான் எனவே அல்லாத வீட்டுல யாராவது கை வைச்சார் அல்லாட அந்த வீட்டுல யாராவது குழப்பம் என்ன விரும்பினா தக்க பக்க தண்டனைய அல்லாஹால கொடுத்துருவான் இது பகிரங்கமாக பரிசுத்தமான பொருள் அல்லாஹால சொன்னது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜர் அலி அஸ்லாம் அவர்களையும் தன்னுடைய மகன் பச்சினம் பாலகனாக இருந்த இஸ்மாயில் அலி சலாத் வசலாம் அவர்களையும் அந்த இடத்துல அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் பிரகாரம் விட்டு போட்டு வராங்க அந்த நேரத்தில் அவங்க ஒரு துவா செஞ்சாங்க இது எல்லாம் வருஷமான குரான்ல சொல்லி காட்டுறாங்க ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع ربنا ليقيموا الصلاة يا الله விவசாயம் கூட இல்லாத இந்த பள்ளத்தாக்குல என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் உனக்காக வேண்டி விட்டு விட்டு வருகின்றேன் நான் விட்டு விட்டு வரக்கூடிய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் அவங்களால நலவு உண்டாகணும் துன்யா சம்பாதிக்கணும் அல்ல லியுகீமுஸ்தலா அவங்களும் சொல்லணும் அடுத்தவர்களை அவங்க தொலை வைக்கணும் தொழுகையை நிலைநாட்டணும் அதுக்கப்புறம் அல்லா இடத்த துவா செஞ்சாங்க இந்த மனிதர்கள்ல நீ யார தெரிவு செய்யறாயோ அவர்களை அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக அவனோட உள்ளங்களை அதன் பக்கம் இணைத்து விடுவாயாக என்று இந்த இடத்துல உலமாக்க தப்சீர்களை ஒழுங்கப்படுத்துறாங்க இப்ராஹிம் அலைசலாம் அவங்க எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று பிரார்த்திக்கல மாறாக சொன்னாங்க மனிதர்கள்ல நீ யார விரும்புறாயோ குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய உள்ளங்களை அதன் பக்கம் சாய்த்து விடுவாயாக அப்படி எல்லா மனிதர்களையும் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று துவா கேட்டிருந்தா அந்த காபா பார்க்கவும் முடியாது அதுக்கு நெருங்கவும் முடியாது அவ்வளவு கூட்டமாக நெரிசலாக இருந்திருக்கும் இதே காபா என்பது அல்லாஹாலாவுடைய வீடு பரிசுத்தமான குரான் எடுத்து பார்த்தா எப்படி அகிலத்தார்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா ரச்சான் என்று உரிமையோடு சொல்லுவானோ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று குறிப்பாக சொல்லுவான் இந்த காபாவுக்கு நான் தான் ரப்பு அகிலத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் காபாவும் வந்துடும் என்றாலும் அந்த காபாவுடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி தாலா சொல்லுவான் இந்த பைத்துக்கு இந்த வீட்டுக்கு நான் தான் ரப்போ எனவே என்னத்தான் அவன் வணங்கட்டும் என்று காபாவை மட்டும் அல்லாஹு தாலா என்று சொல்லல காபாவுக்கு மட்டும் என்று அவன் சொல்லல இறைச்சகன் என்று சொல்லல அந்த காபா இருக்கக்கூடிய மக்கமா நகரத்தை பற்றியும் குறிப்பாக சொல்றான் எப்படி நான் இந்த காபாவுக்கு ரப்பாக இறைச்சகனாக இருக்கிறேனோ அதே போன்று இந்த மக்கா முகர்ரமாவுக்கு நான் ரப்பாக இருக்கிறேன் பரிசுத்தமான குரான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறேன் இன்னமா உமிர்த்து நபுத ரப்பாஹில் பல்தா இந்த மக்கமா நகரத்துக்கு ரப்பு நான் தான் என்னத்தான் வணங்கணும் இதனால தான் அல்லாஹு தாலா பரிசுத்தமான குரான்ல அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்துல சத்தியம் பண்ணுகின்றான் والتين والزيتون وطور سينين وهذا البلد الامين அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியம் என்று அது மட்டும் இல்ல பரிசுத்தமான குரான்ல இன்னொரு வசனத்துல ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களையும் மக்கமா நகரையும் இணைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான் நாயகமே நீங்க இந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்கா நகரத்தில் நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணுகின்றான் அந்த காபாவில் அல்லாஹுடைய அந்த வீட்டுல எத்தனையோ அத்தாட்சியா அல்லா வச்சிருக்கிறான் எப்படி காபத்துல்லா அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சியோ அல்லாஹு தாலாவினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாள சின்னமோ அதிலேயும் பல அடையாளங்கள் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் பரிசுத்தமான குரால் அல்லாஹு தாலா என்ற இந்த வீட்டுல ஒளிவு மறைவில்லாத கெட்ட தெளிவான எத்தனையோ அத்தாட்சிகள் அடையாளங்களா வச்சிருக்கேன் பார்க்கக்கூடியவங்களுக்கு சிந்திக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை திருத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் பக்கம் நினைவதற்காக வேண்டி எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அதுல ஒன்றுதான் மகாம இப்ராஹிம் பரிசுத்தமான குரான் அல்லா சொல்லி காட்டுகிறான் إن أول بيت يولع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم இப்ராஹிம் அலஹி அவங்க நின்ற இடம் அவன் காபத்துள்ளாவ கட்டும்படி அல்லாஹால உத்தரவிடுகின்றான் ஒரு நின்று தான் கட்டுறாங்க காபாவுடைய கட்டிடம் உயர உயர உயர சுபான் அல்லாஹ் அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த கல்லும் அப்படியே உயர்ந்து கொண்டு போகுது பரிசுத்தமான குரான் அல்லா சொல்லி காட்டுறாங்க வைது ஏற்பா இப்ராஹிம் இப்ராஹிம் அலஹிசலாம் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்தை உசத்தின நேரத்தில் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்தில் உயர்த்தி கட்டின நேரத்தில் அவங்க கட்டினது அந்த கல்லில் நின்று கொண்டு அந்த கல்லில் நின்று கொண்டும் அல்லாஹு தாலாவோட ஏற்பாடு அந்த கல்லும் உயர்ந்துச்சு காபா உயர உயர அது மட்டுமில்ல இப்ராஹிம் அலஹிசலாம் அவருடைய புனிதமான பாதம் அந்த அடையாளம் அந்த கல்லுல பதிஞ்சிச்சு இன்று கூட பார்க்க முடியும் அந்த மக்காம இப்ராஹிம் அந்த கல்லுல அப்படி அந்த அடையாளம் இருக்கும் அல்லாஹு தாலா பரிசுத்தமான குரால் சொல்றான் மக்காம் இப்ராஹிம் முசல்லா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க நின்ற இடத்துல நின்று சொல்லுங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாதாரணமான நபி அல்ல அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்க சட்ட தனியா தியாகம் செஞ்சவங்க அந்த நேரத்தில் ஒரு வாலிபராக இருந்தார் கஷ்டமான குரால் அல்ல சொல்லி காத்திருந்தார் காலு இன்னா சமீனா பத்தன் ஒரு வாலிபர் சசீர்கள் எழுதியிருக்கிறாங்க வெறும் பதினாறு வயசு அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சட்ட தனியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் முயற்சி செஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு முதலாவது எதிரியாக வந்தவர் அவருடைய தந்தை ஆசர் அவர் சொன்னார் நீ இந்த வேலையை விடணும் இல்லாவிட்டால் உன்னை நான் தான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன் நீ இதுக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்க கூடாது இந்த வீட்டுல இருக்க கூடாது விரட்டிட்டார் இப்ராஹிம் பரிசுத்தமான குரான் அல்ல சொல்லி காட்டிருந்தாங்க நீ இந்த வேலையை விடணும் இல்லாவிட்டால் உன்னை நான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன் மலியா இந்த ஊர்ல இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படியே வெளியாக்கிட்டார் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்வோம் யார் அல்லாவுக்காக வேண்டி இஹ்லாசோட அல்லாத பொருத்தத்தை நோக்காக கொண்டு முயற்சி செய்வாங்களோ அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி ஊர் விரட்டினாலும் சமூகம் விரட்டினாலும் அல்லா விரட்ட மாட்டான் சத்தியம் சத்தியம் அல்லா விரட்ட மாட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க எப்பொழுதோ அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய தந்தைய இழந்தாங்களோ அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நபிமார்களுக்கு தந்தை ஆக்கினான் பிரசித்தமான குரான் அல்லாஹ் சொன்னான் فلما اعتزلهم ما يعبدون من دون الله وهبنا له اسحاق ويعقوب وكلا جعلنا نبيا அவங்கள நாங்க நபிமார்களுக்கு தந்தை ஆக்கினோம் ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது அல்லாவுக்காக வேண்டி பிரிந்து வளர்ந்து விளையாடிய இடத்தை விட்டு தகப்பன் விரட்டி விட்ட பொழுதோ அல்லா சொன்னான் நீ கவலைப்படவானா தந்தை அவர ஊட்ட விட்டு விரட்டினாரா பரவாயில்ல நான் உங்களுக்கும் எந்த வீட்டுக்கு பக்கத்துல விரட்டுட்டாரு அப்படி அல்லாஹ் கொடுத்த வீட்டுக்கு பேர் தான் மக்காமை இப்ராஹிம் அல்லா சொன்னால் மகாம் இப்ராஹிம் முசல்லா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த மகாமில் சொல்லுங்க அது பகிரங்கமான அத்தாட்சி கிதாபில் எழுதப்பட்டிருக்கு நாளைய கிராமத்துடைய நாளையில அது சொர்க்கத்துடைய யாக்கூத் சொர்க்கத்தில் உள்ள மாணிக்கங்கள் மரகதங்கள்ல உண்டாக இருக்கும் அதுல உள்ள வெளிச்சத்தை பிரகாசத்தை அல்லாஹுக்கு சுபகானுவத்தாலா மறைச்சி வச்சிருக்கிறான் இல்லாவிட்டால் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதுல இருந்து ஒளி வீசி கொண்டிருக்கும் என்ற கருத்து ஹதீஷ் கிதாபுகள்ல வந்துருச்சு அதுல உள்ள ஒரு அத்தாட்சி தான் ஹஜர் அஸ்வத் என்பது ஹஜர் அஸ்வத் என்ற அர்த்தம் கருத்த கல்லு அது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்று சொல்லப்படுகிறது அது உலகத்துக்கு வந்த நேரத்தில் பாலை விட வெள்ளையாக இருந்துச்சு பாவிகள் தொட்டு தொட்டு தொட்டு அது அப்படியே கருப்பா போயிட்டு ஹதீஸ் கிதாபுல வருது பாவிகள் மட்டும் தொடாட்டி அது நோயாளிகளுக்கு நோய் நிவாரணியாக அமைஞ்சிருக்கும் நாளைய கிராமத்துடைய நாளையில உலகத்துல யாரெல்லாம் அதை முத்தமிட்டாங்களோ அத அதுக்கு கை- அதுக்கு கை காட்டினாங்களோ அத்தனை பேருக்கும் அது சாட்சி சொல்லும் ஹரிஸ் கிதாபல்ல வருது அதனால்தான் அந்த காப- அந்த ஹஜல் அஸ்வத்தை முத்தமிடக்கூடிய நேரத்துல இந்த துவா ஓதுவாங்க அல்லாஹும் ஈமான் பிக்க وتصديقا بكتابك وفاء بعهدك சுண்ணத்து நபியிக்க அல்லா நாலு விஷயத்தை கொண்டு நான் இந்த கல்ல முத்தமிடுறேன் ஒன்று நான் மூமி ரெண்டாவது என்னுடைய வேதத்தை நான் உண்மைப்படுத்துறேன் மூணாவது நீ உனக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் நான் செஞ்சிருக்கிறேனோ அதை நான் நிறைவேற்றேன் நாலாவது என்னுடைய நபியுடைய சுண்ணாவை நான் பின்பற்றுறேன் இந்த நாலு விஷயத்தை கொண்டு இந்த நான் கல்ல முத்தமிடுறேன் நாளைய கேமத்துடைய நாள் அந்த கல் ஷாக்கி சொல்லும் அந்த ஹஜல்லத்து கல்லுக்கும் கபத்துல்லாவுடைய கதவுக்கும் பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று அதுக்கு முல் தசிம் என்று சொல்லப்படும் பொதுவாக காபாவுடைய திரையை போட்டு அதை மறைக்க மாட்டாங்க அது முக்கியமான இடம் துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி அவங்க தன்னுடைய முபாரக்கான நெஞ்ச அந்த ஹஜல் அஸ்வத் கல்லுக்கும் காபாவுடைய கதவுக்கு இடையில உள்ள அந்த பகுதியில வச்சு தன்னுடைய முபாரக்கான ரெண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹு தாலாவிடத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க துவா கபூல் அகத்தியிடம் அது காபாவுடைய அத்தாட்சியில் வந்து துவா கபூலா நேர் அல்லாவுடைய நேசர்கள் அவுலியாக்கள் அந்த இடத்துல போய் அல்லாஹ துவா கேட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டு வருவாங்க அந்த காபாவுக்கு நான்கு மூலைகள் இருக்கின்றன ஒன்று ஹஜல் அசத்கள் இருக்கக்கூடிய மூளை அதுக்கு சில உலமாக்கள் ரொக்குனல் ஹிந்தி இந்தியாவின் பக்கம் இருக்கக்கூடிய தூண் என்று சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல கபாவுடைய கதவு அதோடு அடுத்திருக்கக்கூடிய அந்த தூணுக்கு சொல்றது வந்து ரொக்குனல் இராக்கு இராக் பக்கமாக இருக்கக்கூடிய தூண் அதை அடுத்து வரக்கூடிய தூணுக்கு அருக்குனு ஷாம் தேசத்தின் பக்கம் இருக்கக்கூடிய தூண் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணுக்கு அருக்குனுள் யமானி யமன் பக்கமாக இருக்கக்கூடிய தூண் அந்த ருக்குனுல் யமானி மிக விசேஷமானது கிட்டத்தட்ட எழுபது மலக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்த அதை தொட்டு அதை அந்த நேரத்தில் அதை சொல்றது சுண்ணத்தாக்கப்பட்டுச்சு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அந்த இடத்துல இந்த துவாவது ஒரு சுண்ணத்தாக்கப்பட்டுச்சு ரப்பனா ஆசினா சித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹரத்தி ஹசனா யா அல்லா துன்யாவுடைய நலவையும் ஆஹரத்துடைய நலவையும் எங்களுக்கு தந்திருந்து சொல்லி அந்த காபாவில் முக்கியமான ஒரு இடம் தான் வந்து தங்க சீலி உள்ள இடம் அதுக்கு சொல்றது அதை ஹத்தியம் இருக்கக்கூடிய ஹத்தியம் என்று சொல்றது காபாவுடைய ஒரு பகுதி அதுக்கு ஹத்தியம் என்று சொல்லுவாங்க ஹிஜ்ர இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க ஒரு வட்ட அறையாக இருக்கும் அது காபாவுடைய ஒரு பகுதி குரேஷியல் காபத்துல கட்டக்கூடிய நேரத்துல முடிவு செஞ்சிருந்தாங்க நாங்க ஹலாலான பணவா பணத்தால மட்டும்தான் காபா கட்டணும் சொல்லி அதுக்காக வேண்டி வசூல் பண்ணினாங்க பணம் தீந்து வைத்து அதனால முடிவெடுத்தாங்க நாம இந்த பகுதியால கட்டுவோம் இந்த பகுதியை கட்டா விட்டுடுவோம் சொல்லி அல்லாவுடைய ஏற்பாடு யாராவது காபத்துள்ளாக்குள்ள போகணும்னு விரும்பினா அதுக்குள்ள போனா போதும் ரெண்டக்கா தொழுதா காபாவுக்குள்ள தொழுதுட்டார் எனவேதான் தவாப் செய்யக்கூடிய நேரத்துல அந்த பகுதிக்கு போகக்கூடாது ஏன்னா தவாப் வந்து காபாவை சுத்திதான் நடக்கணும் அந்த பகுதிக்குள்ள போனா தவாப் செல்லுபடியாக மாட்டுச்சு அந்த பகுதியில உள்ளதுதான் முழுத்தது தங்கப்பி அல்லாவுடைய ரஹமத்தாகிய மலை இறங்கக்கூடிய நேரத்துல சுபான் அல்லா அந்த பகுதியால தான் காபாவுக்கு மேல தண்ணி கொட்டி கொண்டிருக்கும் ஹதீஸ் வருகிறது நீங்க மக்கா காபாவுக்கு போனா மக்காவுக்கு போனா ஹரத்துக்கு போனா நீங்க நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க மாவசாலிகி மாவசாலிகி காபத்துல்லாவில மக்காவுல ஹரத்துல எந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் என்றாலும் உலகத்தில் பெரிய நாதாக்கள் இருக்கிறாங்க அபுதால்கள் இருக்கிறாங்க நுஜபாக்கள் இருக்கிறாங்க குத்துபுமார்கள் இருக்கிறாங்க அவளியாக்கள் இருக்கிறாங்க அல்லாஹுடைய நேசர்கள் உலகத்துல எங்களோட பார்வையில அவங்க பரதேசி கோலத்தில் இருக்கலாம் பரதேசி கோலத்தில் இருக்கலாம் புழுதி படிந்திருக்கலாம் அல்லாட பார்வையில் அவங்க அவுளியா பெரிய மனிதர்கள் அப்படியானவங்க எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருப்பாங்க என்னுடைய உஸ்தாத் அப்துல்லா ஹசத் ரஹமத்துல்லாஹி அலஹி சும்மா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு நாள் கூட தஹஜை தவறாதவங்க சம்மா அவங்களுக்கு பள்ளியுடைய தலைவராக இருந்தவங்க அவங்க எப்பயாவது ஹஜ்ஜிக்கு போனா அம்ராவுக்கு போனா நான் பல சந்தர்ப்பத்துல பார்த்திருக்கிறேன் அந்த பகுதியெல்லாம் இருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவுளியாக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு என்னுடைய அப்துல்லா ஹசத் ரஹமத்துல்லாஹி அலஹி சொல்லுவாங்க அது அல்லாஹாலாவுடைய எத்தனை அத்தாட்சி அதுக்கு அந்த அத்தாட்சிகள் ஒன்றுதான் ஜம் ஜம் சுஹானல்லா ஹதீஸ் கிதாபுல வருது எல்லாம் பரிசுத்தமான குரான தெளிவாக சொல்லிட்டான் ஸ்ரீ அயாத்தின் பையினாத்தின் மகாம் இப்ராஹிம் எத்தனையோ அத்தாட்சி இருந்துச்சு அந்த அத்தாட்சிகள் ஒன்றுதான் ஜம்சம் ஜம்சம் என்பது தியாகத்துக்கு கிடைத்த பரிசு அன்னை ஹாஜர் அலி அஸ்லாம் வாயிலிருந்து அல்லாஹு தாலா வர வைத்த வார்த்தை தான் ஜம் என்பது தண்ணீருக்காக வேண்டி அலையக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய குதிரத்தை கொண்டு தண்ணியே இல்லாத இடத்திலிருந்து தீரிட்டு வந்து அந்த தண்ணிக்கு பேர் ஜம் ஜம் மாவு ஜம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொன்னாங்க மாவு ஜம்சம் லிமா ஷிரிபலஹோ நீங்க ஜம்சம் என்ன நீயத்தோட குடிப்பீங்களோ அல்லாஹ் அந்த நீயத்தை பூர்த்தியாக்கிப்பான் முனாசிப்புடைய அடையாளம் நயவஞ்சகண்ட அடையாளம் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுல அருவறுப்பு காட்டுவாங்க வெயில் நிறைய குடிக்க மாட்டான் ஒருவன் தம்சம் கிணறு தம்சம் தண்ணிய குடிக்கிற விஷயத்துல அவன் அருவறுப்பு காட்டினான் என்றா அந்த தண்ணியை விட மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தானண்டா அல்லா பாதுகாக்கணும் அவனோட ஈமால பலவீனம் இருக்கின்ற அர்த்தம் நாங்க பார்க்கணும் எத்தனை பேரு காபத்துல்லாக்கு போனாலும் மக்காவுக்கு போனாலும் அந்த தம்சம் தண்ணியை குடிக்காம அந்த ஓட்டர் இந்த ஓட்டர்ன்னு சொல்லி அந்த தண்ணியை தான் தேடிச்சிடுறாங்க ஏதோ நிப்பந்தமான நிலைமையில குடிக்கிறது வேற விஷயம் அப்படி இல்லாம இந்த தண்ணியை குடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி வேற தண்ணியை தேடினாங்கள் என்றால் அல்லா பாதுகாக்கணும் அவரை நிபாக் இருக்கிற அர்த்தம் இருக்கிற அர்த்தம் ஏ நயவஞ்சகர்கள் வெயிறு நிறைய தம் தண்ணியை குடிக்க மாட்டாங்க அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சியில உள்ள ஒன்றுதான் சஃபா மர்வா அந்த சஃபா மருவாதான் அன்னை ஹாஜர் அலிஹா அவங்க அவங்க தொங்கோட்ட மாடல்ல மகனுக்கு தண்ணி தேடி ஓடின ஓட்டம் அல்லாவுக்காக வேண்டி நடந்தாலும் அந்த நட அல்லாவுக்கு விருப்பத்துக்குரியதாகிடும் அல்லாஹுக்காக வேண்டி பேசினாலும் அந்த பேச்சு விருப்பத்துக்குரியதாகிடும் அல்லாஹுக்காக வேண்டி ஓடினாலும் அந்த ஓட்டம் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியதாகிடும் அன்னை ஹாஜர் அல்லாவுக்காக வேண்டி ஓடுறா ஏன் அல்லாவுக்காக வேண்டிதான் அந்த இடத்துல அவர் கட்ட தனியா வந்து அந்த சஃபா மருவா அல்லாஹால பிரசித்தமான குரான சொல்லுவார் இன்ன சஃபா வல் மருவத்தமி ஷாயிரில்லா சஃபா மருவா என்பது அல்லாஹு தாலா ஏற்படுத்தின அடையாள சின்னங்கள்ல உள்ளது அடையாள சின்னங்கள் அல்லாஹால ஏற்படுத்தின அடையாள சின்னங்களை எல்லாரும் கண்ணியப்படுத்த மாட்டாங்க குரான் அல்லாஹுடைய அடையாள சின்னம் காபா அல்லாஹுடைய அடையாள சின்னம் சஃபா மர்வா அல்லாஹுடைய அடையாள சின்னம் யார்கிட்ட தக்குவா இல்லையோ அல்லாட பயம் இல்லையோ அல்லாட அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த மாட்டாங்க அல்ல வருஷமான குரான்ல சொல்றாங்க யார் அல்லாஹு தாலாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு அல்லாட பயம் இருக்கு தக்குவா இருக்குன்னு அர்த்தம் அல்ல பரிசுத்தமான குரான்ல சொல்லுவான் என்ன சஃபா அவள் மர்வத்தன் இல்லா அந்த சஃபா மர்வா என்பது அல்லாஹு தாலாவுடைய அடையாள சின்னம் சொல்லி அல்லாஹ் சொன்னான் நீங்க ஹஜ்ஜிக்கு போனா நீங்க உம்ராக்கு போனா எப்படி நீங்க ஆபாவத்தை வாப் செய்வீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டையும் ஓடுங்க உம்ரா செய்யக்கூடியவங்க ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க அல்லாவுக்காகவே இந்த சஃபா மர்வா ஓடணும் நீண்ட கடிய விளக்கங்கள் இருக்கு எல்லாத்தையும் விரிவாசுவதற்கு இன்னைக்கு நேரம் இடம் கொடுக்காது கண்ணியமான சகோதரர்களே இப்படியெல்லாம் பாக்கியங்கள் நிறைந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த வீட்டை நாடி சென்று அதையும் தவா செஞ்சு அதோட சம்பந்தப்பட்ட சில அமல்களை செய்யறதுக்கு பேர் தான் ஹஜ் இந்த ஹஜ்ஜ பேருக்கான செய்யக்கூடாது புகழுக்கான செய்யக்கூடாது ஆஜி பட்டம் கிடைக்கிறதுக்கான செய்யக்கூடாது நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்கான செய்யக்கூடாது அரசியல் அரசியத்துக்குள்ள அரசியலுக்குள்ள செல்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்தக்கூடாது அல்லா பரிசுத்தமான குரான் சொல்றான் வாத்தியமுல் நீங்க ஹஜ்ஜிக்கு போங்க அம்ராக்கு போங்க அல்லா காண்டி போங்க அல்லாவுக்காக அல்லாட பொருத்தத்துக்காக போங்க எங்க இருந்துதான் ஹஜ்ஜிக்கு போன ஆக்களுக்கு ஹாஜி என்ற பட்டம் வந்துச்சோ தெரியாது அதை விட முக்கியமான அமல் சொல்லுங்க அஞ்சு நேரம் தோறும் முசல்லி யாரும் சொல்லல முசல்லி அபுபக்கர் முக்கியமான அமல் நோம்புடைய சாயம் யாரு சொல்ல சாயம் அபு உமர் என்று சொல்றது இல்ல ஜகாத்து கொடுக்கக்கூடியவருக்கு முசக்கி முசக்கி உஸ்மான் என்று இல்ல ஆனா ஹஜ்ஜிக்கு மட்டும் போன ஹாஜ் அது சில ஆட்கள் அந்நிய மக்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு தரம் போனா ஹாஜி ரெண்டு தரம் போனா அல் ஹாஜி எத்தனை பேரு கல்யாணங்களுக்கு கூட்டத்து கல்யாணத்துக்கு கூட போகல போக மாட்டாங்க ஏன் அப்பா நான் அல்ஹாஜி அல்ஹாஜ் என்று போடல அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் பேருக்கும் புகழுக்கும் பட்டு இப்படிப்பட்ட ஹாஜி ஹஜ் அல்லா கபுல் செய்ய மாட்டான் அல்லாஹ் பரிசுத்தமான குரான் சொல்றார் அத்தியமுல் ஹஜ் அவர் உம்ரத்தில் இல்ல அல்லாஹ் கான் ஹஜ் செய்யுங்க அல்லாஹ் கான் உம்ரா செய்யுங்க சஹாபாக்கள் எவ்வளவு ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க யாரும் சொல்லல அவுபக்கர் ஹாஜி உமர் ஹாஜி உஸ்மான் ஹாஜி என்று சொல்றது இல்லை அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் கான் சொல்லுங்க அல்லாஹ் பரிசுத்தமான குரான் சொல்றாரு வலில்லாஹி அலன்னாஸ் ஹிஜ்ஜுல் பைத்தி மன் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ அவங்க எனக்காக வேண்டி ஹஜ் செய்யறது அவங்களுக்கு கடமை வலில்லா அல்லாஹ் மனுஷத்தை அல்ல இறக்கம் ஆனா எல்லா மக்களுக்கும் என்று சொல்லல மனுஷத்தா இலகி சபீலா யாருக்கு அல்ல சக்தியை கொடுத்திருக்கிறானோ சக்தி என்பது ஆளுக்கால் வித்தியாசப்படும் எந்த சக்தி மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்க மாட்டாது அடுத்தவங்களுடைய சக்தி மாதிரி எனக்கு இருக்க மாட்டாரு அவங்க அவங்களுக்கு தான் தீர்மானிக்கணும் அடுத்தவரை பார்த்து இந்த சக்தியை தீர்மானிக்கிறது இல்லை ஒரு ஆலிமிட்ட கேட்கப்பட்டுச்சு நடந்து ஹஜ்ஜிக்கு போகலாமா அவர் சொன்னார் இது கேள்வி கேட்கிறீ உனக்கு இப்படி சொல்லப்பட்டா உன்ட மூதாதையர்கள் பெரிய சொத்தொண்டு உனக்கு கிடைக்க வேண்டியது மக்காவுல இருக்கு என்றே உனக்கு சொல்லப்பட்டா நீ ஆலிங்கிட்ட பத்துவா கேப்பியா இந்த சொத்து எடுக்கிறதுக்கு நான் போகலாமா வந்து நடந்து நடந்து இல்ல தவண்டு தவண்டாலும் போக ஏன் ஹஜ்ஜுக்கு மட்டும் பத்து பத்து ரூபா கேட்கறீங்க எனக்கு வசதி இருக்கா இல்லையான்னு சொல்லி போட்டு அல்லாஹு தாலா யாருக்கு வசதி இல்லை என்று சொல்லல பயங்கரமான ஒரு வார்த்தையை பாவிக்கிறார் வமன் கஃபர் யார் காஃபிர் ஆகிட்டாலும் யார் நிராகரிச்சாலும் சொல்ல வேண்டிய விஷயம் யாருக்கு வசதி இல்லையோ யாரு சக்தி பெற மாட்டாரோ வமன் கஃபர் என்ன அல்லா சொல்றான் நீங்க ஹஜ்ஜிக்கு வராத்தினால உம்ராக்கு வராத்தினால எனக்கு ஒன்னும் குறைய போறது இல்ல அல்லாஹ் கனியோல ஆலமீன் அல்லாஹ் இழுத்தார் ஒட்டும் தேவையற்றவன் உங்களோட ஹஜ்ஜி உங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களோட ஹஜ்ஜி உங்களோட பிச்சைக்கார பிச்சைக்காரத்தனத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்க ஹஜ்ஜுக்கு பின்னால் உம்ரா உம்ராக்கு பின்னால் ஹஜ்ஜி ஹஜ்ஜுக்கு பின்னால் உம்ரா உம்ராக்கு பின்னால் ஹஜ்ஜி தொடர்ந்து செய்யுங்க فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفيان كير الحديد الخبز والذهب والفضة எப்படி கொல்லனுடைய அந்த இது அந்த இது அந்த ஆயுதம் அந்த இரும்பினுடைய தங்கம் வெள்ளியினுடைய அழுக்குகளை போக்குதோ இதே மாதிரி உங்களோட ஹஜ்ஜும் உங்களோட உம்ராவும் உங்களோட பாவத்தையும் இல்லாமலாக்கும் உங்களோட வறுமையும் இல்லாமலாக்கும் யார் உரிய முறையில் ஹஜ்ஜி செய்வாரோ அல்லா மீது சத்தியம் என்று சொல்லுவேன் அவரோட வாழ்க்கையில பஞ்சம் வராது அவரோட வாழ்க்கையில வறுமை வராது ഉലഹമെല്ലാം പഞ്ചമിരിക്കും ഉലഹമെല്ലാം വറുമിരിക്കും യാരുടെ ഹജ്ജ് ഏറ്റുകൊള്ളപ്പെട്ടിച്ചോ யாருடைய ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ அவரோட வாழ்க்கையில பஞ்சம் வராது அல்ல அவரை யாருக்கு முன்னால் தலை குனிய வைக்க மாட்டான் யார்ட்டையுமே தலை தலை சுரிய வைக்க மாட்டான் அல்லாஹால ஹஜ்ஜ கடமையாக்கினது எங்கட பிரயோசனத்துக்காக வேண்டி பரிசுத்தமான குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வாத்தின் பின்னாசி பில் ஹஜ்ஜி யஸூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஸூன மின் குல்லி யஸீமின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்த்து அல்லா சொன்னது நீங்க ஹஜ்ஜுக்கு வரும்படி மக்களுக்கு அழைப்பு கொடுங்க அவங்க கடைக்கு போன ஒட்டகங்கள்ல வருவாங்க தூர இடங்கள்ல இருந்து வருவாங்க எதற்காக வேண்டி அவர்களுக்கு எத்தனையோ பிரயோசனங்கள் இருக்கு துன்யாவிலையும் இருக்கு ஆக்கிரத்திலையும் இருக்கு அந்த பலா அந்த பெனிஃபிட்களை அவங்க அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கருத்து அல்லா பரிசுத்தமான குரான் சொல்லி நன்மை நிறைந்த ஹஜ்ஜி அல்லாஹுடைய நபி சொல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கத்தை தான் அல்லா கூலியா கொடுப்பான் ஹஜ்ஜுல் மபுரூர் நன்மை நிறைந்த ஹஜ்ஜு நன்மை நிறைந்த ஹஜ்ஜண்டா ஹஜ்ஜுக்கு போய் பஞ்சம் பாக்குறதில்ல பஞ்சத்தனம் கட்டுறதில்ல நல்லா செலவழிக்கணும் அங்குள்ள ஏழைகள் எளியவங்க எங்களோட கூட வாரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நன்மை நிறைஞ்ச ஹஜ்ஜி தாம் தாம் சாப்பாடு கொடுக்கறது ஏஜென்சிக்காரவங்க சாப்பாடு தருவாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது அவங்க செஞ்சமா அவங்க சொன்ன மாதிரி செய்யணும் ஆனா நாங்க பணத்தை எடுத்துட்டு போய் அங்குள்ள ஏழைகள் அங்குள்ள எளியவங்க ஹஜ்ஜிக்கு வந்தவங்க அங்க வழிபோக்கர்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தாம் தாம் நன்மை நிறைந்த ஹஜ்ஜி ரெண்டாவது அதிகமா சலாம் சொல்லணும் ஹஜ்ஜிக்கு போனா நன்மை நிறைந்த ஹஜ்ஜி மூணாவது கல்வியா சத்தம் போட்டு சொல்லணும் அல்லாஹும் நிறைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க எனவே இந்த ஹஜ்ஜ வந்து அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும் அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும் பேருக்கும் புகழுக்கும் செய்யக்கூடாது அதிஸ் கிதாபல்ல வருது யாருக்கு அல்லாஹத்தில் வசதி வாய்ப்பு கொடுத்து அவங்க ஹஜ்ஜி செய்யலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் இல்லாத நிலையில் தான் மௌத்தாகுவார் என்ற கருத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறார் இதெல்லாம் விரிவாக சொல்வதற்கு நிச்சயமாக நேரம் இடம் கொடுக்காது எனவே கண்ணியமான சகோதரர்களே எனவே யாருக்கு அல்லாஹால பொதுவாக உலமாக்கூடிய கருத்து எல்லா காலத்திலையும் பத்து பவுன் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஹஜ்ஜுடைய விலை இருக்கு பத்து பவுன் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு பத்து பவுன் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தால் பொதுவாக எல்லா காலங்களையும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் என்ற கருத்தை அனுபவம் உள்ள ஆளுங்கள் சொல்றாங்க யாருக்கு அல்லாஹத்தால வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ அவங்க அவச ஹஜ்ஜி செய்யக்கூடிய விஷயத்துல அவசரம் காட்டணும் சில நேரத்துல தாய் தகப்பர்கள் நெருக்கமான உறவினர்கள் மௌத்தாக இருப்பாங்க ஹஜ்ஜி கடமையாகி ஆனா அவங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையா அவங்களோட பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருக்கு அந்த கடமையிலிருந்து அவங்க நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவங்களுக்கு பகரம் அவங்க ஹஜ்ஜி செய்யறது அல்லது தகுதியானவங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்க என் வாப்பாக்காண்டி ஹஜ் செய்யுங்க என் உமாக்காண்டி ஹஜ்ஜி செய்யுங்க ஹஜ்ஜிய பதில் என்று சொல்றது அது தகுதியான ஆளுங்கள்ட்ட அதனுடைய சட்ட சிட்டங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எனவே ஹஜ்ஜி போகக்கூடிய நேரத்தில் வெறும் நிறுவனங்களை மட்டும் பார்த்து போகாம ஏஜென்சிகளை மட்டும் போக பார்க்காம நல்ல ஹஜ்ஜி கிடைக்கும் நல்ல ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு தான் ஹஜ்ஜி எனவே அந்த ஹஜ்ஜ ஒழுங்கா செய்யணும் என்பதற்காக வேண்டி தூரமான இடத்துல இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல சாப்பாடு நோமலா கிடைச்சாலும் பரவாயில்ல நல்ல ஹஜ்ஜி நல்ல ஒரு அரசா மைதான் நல்ல ஒரு முத்தளிப்பா நல்ல ஒரு அமைப்பு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல வழிகாட்டலோட தக்குவா உள்ள அமைப்போட எந்த அமைப்பு செய்யுதோ அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லாமல் அல்லாஹு எங்கள் அனைவருக்கும் நல்ல ஹஜ்ஜிடைய பாக்கியத்தை நசீபாக்கியிருப்பானாக யாரெல்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அல்லது ஆயத்தமாக கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை சகோதரர்கள் எல்லாம் கபூல் செய்வனாக சகோதரர்கள் எல்லாம் கபூல் செய்வனாக அல்லாஹால எல்லா நிலைமையும் சீராக்கி இருப்பானாக அல்லாஹால இந்த சூட்ல உஷ்ணத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவானாக அல்லாஹ் குளிர்ச்சியா நிலைமையை ஏற்படுத்துவானாக அல்லாஹால எல்லா மக்களுடைய நிலைமையை சீராக்கிப்பானாக குறிப்பாக எங்க சகோதரர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எல்லாம் உதவி செய்வானாக பைத்துல் முகத்தில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்கி இருப்பானாக செய்வானாக அவங்களுக்கு எதிராக என்னென்ன சக்திகள் உலகத்தில் ஏங்கி கொண்டிருக்கிறோம் அத்தனை சக்திகளுடைய திட்டங்களை அல்லாஹ் தவிடுபடியாக்கி இருப்பானாக அல்லாஹத்தில் அந்த சகோதரர்களுக்கு மேலான உதவியை எல்லா பகுதிகளையும் செய்யிருப்பானாக